ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் Matthew's Gospel, chapter 5, verse 8. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் மனிதன் முகத்தை பார்க்கிறான் தேவனோ இருதயங்களின் ஆழங்களை ஆராய்ந்து அறிகிறார் Man look at, the, look at the face, but God examines the depth of our hearts, and He also searches our heart. அதனால்தான் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் That is why it is said, Blessed are the pure in heart, for they shall see God. இருதயம் சரியில்லாவிட்டால் இந்த மார்க்கத்தில் நாம் தேவனை தரிசிக்க முடியாது If our heart is not right, then we cannot uh, behold God in this religion. தான் மிகவும் முக்கியமானது Our heart is the most important part. நாம் உயிர் வாழ அது எவ்வளவு முக்கியமோ அதுபோல ஆன்மீகத்துல நாம் உயிர் வாழ அது மிகவும் முக்கியமானது Just as how the heart is very important for uh, us to live every day, even so in our spiritual life, heart is very important. ஏனென்றால் இதயத்திலிருந்து புறப்படுகிறது தான் மனிதனை தீட்டுப்படுத்துகிறது Because that which proceeds from the heart defiles man. ஏனென்றால் மனிதனுடைய இதயம் மகா கேடு உள்ளது என்று வேதம் சொல்கிறது Because the Bible says the heart of man is desperately wicked. அதுக்குள்ள இருந்து தான் குப்பைகள் கிளம்புகிறது it is out of the heart all the dust and garbage proceeds. Mark ஆம் அதிகாரம் 20 22 22 23 Mark's Gospel, chapter 7, verses 20, verses 22 and 23. மனுஷருக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் எப்படி எனில் மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளே இருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபசாரங்களும் வேசித்தனங்களும் கொலை பாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகீடும் புறப்பட்டு வரும் பொல்லாங்கானவிகளாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார் ஒரு தனி மனிதனை இருந்து புறப்படுகிறதே அவனை தீட்டுப்படுத்துகிறது So for a man uh, independently his, uh, what proceeds out of his heart will defile him அப்படியானால் சரிப்படுத்த வேண்டிய ஒரு முக்கியமான பகுதி இருதயம் So the most important uh, member of our body which should be set right is our heart. இருதயம் சரியாயிட்டா ஒருத்தனுடைய ஊழியமும் சரியாயிடும் அவனுடைய ஜீவியமும் சரியாயிடும் If the heart is right, then the ministry and the life of a person will be set right. இருதயத்துக்குள்ள தான் இவ்வளவும் கிடக்குது All these are in the heart. அவ்வளவும் இந்த குப்பைகள் அனைத்து உள்ள இருக்கு- இருக்கு- இருக்கிற இடம் இதுதான் ஹார்ட் தான் All these garbages are found in the heart. இது உள்ள இருந்து அவனை தீட்டுப்படுத்திக்கிட்டே இருக்கும் being in the heart it is defiling man இது மாத்திரமல்ல not only that அவனுடைய இதயத்தின் நினைவுகள் அவனை பொல்லாதவனாய் மாற்றிக்கொண்டே வருகிறது the thoughts of man make him continually evil ஆதியாகமம் ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் genesis chapter 6 verse 5 மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது என்றும் கர்த்தர் கண்டு இங்கே இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் நித்தமும் பொல்லாததாக Here the imagination and the thought of his heart was only evil continually. இது எப்ப இருந்து அவனுக்குள்ள இப்படி மாறிடுச்சு When did it change into this state? ஆதியாகமம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராவசம் Genesis chapter 8 verse 21. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததா இருக்கிறது சின்ன வயசுல இருந்தே அவன் கெட்டு போனவனா இருக்கிறான் காரணம் அவன் இருதயம் சின்ன வயசுலயே பாதிக்கப்பட்டிருக்கு even from his young even from his youth he is corrupted because his heart is being uh, harmed இன்னைக்கு நம்முடைய இருதயம் எப்படி இருக்கு what is the state of our heart today வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் a stiff necked people இருதயம் மகா திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது the heart is deceitful and desperately wicked எப்பொழுதெல்லாம் இந்த இருதயம் பாதிக்கப்படுகிறது when when when are the times our heart is being attacked or when it is being harmed நன்றி இல்லாத நேரங்கள் வரும் பொழுது இந்த இருதயம் பாதிக்கப்படுகிறது This heart is being touched when we are ungrateful in the times that we are ungrateful. ஒன்னு ராஜா ஒன்னு சாமுவேல் இருபத்தி அஞ்சாம் அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது First Samuel chapter 25 அங்கே முப்பத்தி வசனம் verse 37. பொழுது விடிந்து நாபாலின் வெறி தெளிந்த பின்பு அவன் மனைவி இந்த வர்த்தமானங்களை அவனுக்கு அறிவித்தாள் அப்பொழுது அவன் இருதயம் அவனுக்குள்ளே செத்து அவன் கல்லை போலானான் இருதயம் செத்து போனது His heart died within him. அது கல்லை போல மாறிவிட்டது It became as a stone. அவனே கல்லா மாறி மாறிவிட்டான் He became as a stone indeed. பாருங்க இருதயம் ஒரு நன்றி இல்லாத ஒரு தன்மைக்குள்ள வரும் பொழுது அந்த மனுஷனுடைய நிலவரம் எப்படி இருக்குன்னு பாருங்க When the heart turns out to be ungrateful, th- look at the state of a man. இதை புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்கும் பொழுது When we come to the New Testament about this, வேதம் என்ன சொல்லுகிறது what does the Bible say? ரோமர் ஒன்று இருபத்தி ஒன்று Romans chapter 1, verse 21. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள் உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது நம்ம ஸ்தோத்திரம் பண்ணாம துதிக்காம மகிமைப்படுத்தாம ஜபிக்காம ஆண்டவரை கனம் பண்ணாம நாம் இருக்கும் பொழுது தானாகவே நம்முடைய இருதயம் இருளுக்குள்ளே கடந்து போய்விடுகிறது when we do not offer praises when we do not glorify the lord when we we are not thankful when we do not pray automatically our heart becomes darkened இதெல்லாம் வச்சு தான் கடைசியில் இயேசு சொன்னார் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான் it is on the basis of all this Jesus said, Blessed are the pure in heart இந்த இருதயம் கழுவப்பட்ட இருதயமாய் மாற வேண்டும் this heart should be that which is washed. அப்பனா நமக்குள்ள இந்த பரிசுத்தம் என்கிற தன்மை உண்டாகும் only then we will have this aspect of holiness in our heart இருதயம் கழுவப்பட்ட ஒரு தன்மைக்குள்ளே வர வேண்டும் our heart should come into a state of being washed அந்த லெவலுக்கு நாம் வரும் பொழுது when we come to that state நாம் ஆண்டவரோடு நெருங்குவோம் we will get closer to god நம்முடைய இருதயம் உண்மையுள்ள இருதயமாய் மாறும் our heart becomes a faithful heart எபிரேயர் 10 22 hebrews chapter 10 verse 22 துர்மான சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடும் சேர கடவோம் துர்மன சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் அதான் கழுவப்பட்ட இருதயம் our heart sprinkled from an evil conscience that is a heart which is washed அப்பொழுது உண்மையுள்ள இருதயமாய் மாறும் then our heart becomes a pure heart இதுதான் நம்முடைய வாழ்க்கையில இப்போ தேவன் எதிர்பார்க்கிற ஒரு தன்மை this is attribute which God expects in our life life today இல்லாவிட்டா இந்த இருதயம் கெட்டுப்போன நிலவரத்தில் ஒண்ணுமே பண்ண முடியாது If not, our heart is corrupted, we can do nothing. இன்னைக்கு உலகத்தில் பாருங்க Consider in the world today, heart ஃபெயிலியர்னா அதுக்கு பிறகு மாற்று கருத்து இல்லையே if there's a heart failure, there is nothing to be uh, to ஏதாவது ஒரு transplanted. சான்ஸ் பைபாஸ் பண்ணி பார்க்கலாம் There's a second chance of doing a first bypass. Angio பண்ணி பார்க்குறாங்க They do an அதுக்கு angiogram. பிறகு அதுவும் ஃபெயிலியர்னா பைபாஸுக்கு போறாங்க They go for a bypass surgery next. இல்லைன்னா ரீப்ளேஸ் பண்றாங்க If that, they transplant. அப்படிதானே Isn't that true? எபிரேயர் மூணாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தை பார்க்கும்போது Hebrews chapter 3 verse 12. சகோதரரே ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் இருங்கள் எப்போ தேவனை விட்டு விலகுறோமோ அப்பொழுது அவிசுவாசம் உள்ள ஒரு பொல்லாத இதயம் நமக்குள்ள உண்டாகி விடுகிறது The time we depart from God, we have an evil heart of unbelief in us. அதனால தான் நீங்க வஸ்திரத்தை கிழிக்க வேண்டாம் நீங்கள் இருதயத்தை கிளியுங்கள் என்று யோவேல் சொல்லுகிறார் That is why in the prophetic book of Joel we read, do not rend your garments but rend your heart. உங்களுடைய வஸ்திரத்தை கிழிச்சு பிரயோஜனம் கிடையாது There is no profit in rending your garments. இருதயங்களை கிளியுங்கள் Rend your heart. யோவேல் ரெண்டு பனிரெண்டு பதிமூன்று Joel chapter 2 verse 12 and 13. ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அடுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கத்த சொல்லுகிறார் நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் எப்படி அப்போ இருதயம் தான் இப்போ எல்லா இடத்துலையும் பாயிண்ட் அவுட் பண்ணப்படுகிறது so it is the heart which is being specifically pointed out in all these அப்போ இருதயத்தில் இருந்து தான் எல்லாமே குழப்பங்கள் உண்டாகிறது சால்வ் பண்ணப்பட வேண்டிய ஒரு அவயவம் இருதயம் so all confusions proceed from the heart so that which has to be uh, has a solution is the heart இப்போ இருதயம் சரியாயிடுச்சுன்னா எல்லாமே சரியாயிடும் If the heart is set right, everything is fine. இந்த இருதயம் கல்லா போச்சுன்னா என்ன பண்றது If the heart becomes a stone, then what should we do? செத்து போச்சுன்னா என்ன பண்றது If it is dead, what to do? ஒண்ணுமே பண்ண முடியாது We can do nothing. அதுக்கு தான் இந்த சுத்திரிப்பு கூட்டங்கள் வாயிலாக ஹார்ட் மறுபடியும் பீட் பண்ண வைக்க போறோம் That is why through the uh, sanctification meetings, we are going to make the heart beat again. மறுபடியும் உடைய இருதயம் இயங்கணும் Your heart should start to work again. மறுபடியும் அது தேவனுடைய நாமத்தில் துடிக்கணும் it should start to beat in the name of the lord illa இல்லாவிட்டா unga irudhayam அப்படியே kattu poi neenga devana vittu velagi பொருளாசையை pinbatta aarambichiruvinga if not your heart will be corrupted you will depart from god and you will follow after covetousness ezekiel 33 31 ezekiel chapter 33 verse 31 ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து உனக்கு முன்பாக என் ஜனங்கள் போல் உட்கார்ந்து உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள் ஆனாலும் அவர்கள் அவைகளின்படி செய்கிறதில்லை அவர்கள் தங்கள் வாயினாலே இன்பமாய் பேசுகிறார்கள் அவர்கள் இருதயமோ பொருளாசியை பின்பற்றி போகிறது இருதயம் எங்க போய்கிட்டே இருக்கு Where is the heart heading to? அவங்க இருதயம் இங்கே இல்ல அது பொருளாசைக்கு பின்னால போயிட்டே இருக்கு Their heart is not here but it is going after covetousness. இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் So what can we do with this? அதனால இன்னைக்கு first part நம்முடைய இதயத்தை கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்க போவோம் So as our first part, we are going to offer our heart into the hand of the Lord. நமக்கு இன்னைக்கு இந்த கல்லான இதயத்தை கர்த்தர் எடுக்கணும் The Lord should remove the stony heart today. எடுப்பாரா Will He do it? எடுக்க முடியுமா Can the Lord take it out of us? எடுக்க ஒப்பு கொடுப்பீங்களா Will you surrender yourself for the Lord to remove it? ஒரு சில எல்லாம் ஆஞ்சியோ பண்ணாமலே இருக்காங்க இல்லாட்டா பைபாஸ் பண்ணாமலே இருக்காங்க கேட்டா செத்து போயிடுவோன்னு ஒரு பயம் பணம் இல்லைன்னு ஒரு பயம் Some do not go for an angio, they do not go for a bypass surgery, the fear that they do not, they may die, or the fear of uh, having no money. இன்னைக்கு இந்த கூட்டம் ஃபர்ஸ்ட் பார்ட்டு நம்முடைய இருதயத்தில் சுத்தம் The first part of our meeting today is that purity in our heart. கர்த்தர் சொல்றாரு The Lord says, நீங்க ஒரு புது இருதயத்தை உண்டு பண்ணுங்கங்கிறாரு He says, make you a new heart. நீ ஏன் சாகணும் Why should you die? வாசியுங்க எசேக்கியேல் முப்பத்தி சாரி பதினெட்டு முப்பத்தி ஒன்று இசைக்கில் chapter eighteen verse thirty one நீங்கள் துரோகம் பண்ணின உங்களுடைய எல்லா துரோகங்களையும் உங்கள் மேல் இராதபடிக்கு விலக்கி உங்களுக்கு புது இருதயத்தையும் புது ஆவியையும் உண்டு பண்ணி கொள்ளுங்கள் இஸ்ரவேல் வம்சத்தாரை நீங்கள் ஏன் சாக வேண்டும் ஏன் நீ சாகணும் Why should you டை இன்னைக்கு நீ உன்னை சரிபடுத்து You set yourself self right தேவன் கொடுக்கிற டயத்துல நீங்க உங்க இருதயத்தை கிளியர் பண்ணுங்க the time that the lord gives you clear your heart நீங்கள் துரோகம் பண்ணின உங்களுடைய எல்லா துரோகங்களையும் உங்கள் மேல் இராதபடிக்கு விளக்குங்கள் remove all the transgressions which you have done which are upon you நீங்க முதலாவது உங்களுக்கு புது இருதயத்தையும் புது ஆவியையும் உண்டு பண்ணுங்கள் first of all make you a new heart and a new spirit in you ஆண்டவருடைய பாதத்துல விழுந்து ஒரு நியூ ஹார்ட்டை வாங்குங்க கேட்டுங்க follow the feet of the lord and ask for a new heart இயேசுவின் இரத்தத்தினால அந்த அந்த இருதயம் கழுவப்படட்டும் let your heart be washed by the blood of the lord jesus உங்களுடைய இருதயத்திலிருந்து தெய்வீகம் புறப்படட்டும் let divinity proceed out of your heart Bible என்ன சொல்லுகிறது what does the bible say இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசு out of the abundance of heart your mouth speaketh அப்ப இருதயத்தில் நிறைவு தெய்வீகமா இருந்தா தெய்வீகமான வார்த்தைகள் வரும் if your heart is filled with divinity then you will have divine words proceed from your heart இங்கே நீங்கள் உண்டு பண்ணிக்கொள்ளுங்கள் என்று சொன்ன தெய்வம் here the lord who said make you a new heart அதே எசேக்கியேல் 11ல பார்க்கும் பொழுது if you come to ezekiel chapter 11 பத்தொன்பதாம் வசனத்தில் நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லுகிறேன் verse 19 he says i will give you a new heart நானே அந்த காரியத்தை அருளுவேன் சொல்லுகிறேன் he says i will give you கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து 11 19 அவர்கள் என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன் இது தெய்வம் ஒரு பிராமிஸ் பண்றாரு This is the promise which God makes with you. ஜனங்கள் தங்களுடைய இருதயத்தில் உடஞ்சி நொறுங்கி காத்தி கதறி இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி மாறினா நான் உங்களுக்கு எதை தருவேன் ஒரு ஏக இருதயத்தை தருவேன் ஒரு புது இருதயத்தை தருவேன் ஒரு சதையான இருதயத்தை தருவேன் If the people will cry out, if they will break their heart, if they will cry out and moan and uh, break themselves, then I will give them one heart, I will give them a, a new heart and a heart of flesh. அப்படி ஒரு லைஃப் இருக்கு There is such a life. ஆண்டவர் சொல்றார் நான் அதை தர்றேங்கிற The Lord says, I will grant it to you. ஆனா என்ன நடக்கணும் But what should happen? இருதயம் குத்தப்படணும் Our heart should be pierced. இந்த காலை இந்த மாலை வேளையில நம்முடைய இதயம் நொறுங்கி ஆண்டோடைய பாதையில வரணும் This evening time our heart should be bruised, broken, come to the feet of the Lord. அப்போ 2 ரெண்டு முப்பத்தி ஏழு Acts chapter 2 verse 37. இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்குறாங்க When they heard this, they were pricked in their heart and they said, What should we do? பாவம் மன்னிக்கப்பட என்ன செய்யணும் What should we do for our sins to be forgiven? பரிசுத்தமாக்கப்பட என்ன செய்யணும் What should we do for our sanctification? ஆ, இப்படி நீங்க உங்களுக்குள்ள ஒரு தவிப்பை வெளிப்படுத்தும் So when you uh, uh, exhibit a groaning within you, ஆண்டவர் சொல்றாரு நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தருவேன் the Lord says, I will give you one heart. உள்ளத்துல ஒரு புதிய ஆவியை கொடுப்பேன் I will give you a new spirit in you. அந்த கல்லான இருதயத்தை அந்த மாம்சத்துல இருந்து எடுத்துருவேன் I will take away the stony heart of, out of their flesh. நானே ஒரு சதையான இருதயத்தை அவங்களுக்கு கொடுப்பேன் and i myself will give them a heart of flesh இது ஒரு தரம் அல்ல this is not once இன்னொரு இடத்துலயும் சொல்லுகிறார் in another place he repeats ezekiel 36 26 ezekiel chapter 36 verse 26 உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் நவமான அப்படின்னா ஒரு புதிதான இருதயம் a new heart பாருங்க இங்க ஆண்டவர் சொல்றார் நான் செய்றேங்கறார் here the lord says i will do it நான் கொடுக்கிறேன் உனக்கு i will grant you எப்படி கொடுப்பேன் how will i give it to you 25 வசனம் verse 25 அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன் நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன் நீங்கள் சுத்தமாவீர்கள் அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு புது இதயம் கிடைக்கும் it is only after this process you have a new heart ஒரு 10 நிமிஷம் time We have 10 minutes now. இருதயத்தில் சுத்தமாகிறதுக்கு கத்தோடைய கரங்களில் ஒப்பு கொடுப்போம் Let us surrender into the hands of the Lord for the purity in our heart. இது ஒரு நல்ல நேரம் This is the right time. ஆண்டவருடைய கரங்களில் உங்களுடைய இருதயத்தை சமர்ப்பியுங்க Dedicate and surrender your hearts into the hand of the Lord. அவர் clear பண்ணட்டும் Let Him clear it. ஆண்டவர் சுத்தம் பண்ணட்டும் May the Lord cleanse it. ஆண்டவர் கழுவட்டும் May Him wash it. ரத்தம் தெளிக்கப்படட்டும் Let uh, wa- blood be uh, கல்- sprinkled. கல்லான தன்மை மாறட்டும் Let the stony aspect change. அஹ், கேடான தன்மை மாறட்டும் Let all the corruption to be removed. எத்தனை பேருக்கு இன்னைக்கு இருதயத்தில் சுத்தம் வேணும் How many of you want purity in your heart அவங்க today? எல்லாம் கண்களை மூடி முழங்கால் படியிடுவோம் Let all of us close our eyes, be on our இந்த knees. வசனங்களின் அடிப்படையில கர்த்தருடைய பாதத்துல கொஞ்ச நேரம் விழுவோம் On the basis of this word of God, let us fall at the feet of the Lord for some time. ஒரு டைம் வரும்போது At a particular time. அந்த ஒரு வசனம் வாசிங்க ஐம்பத்தி ஓராம் சங்கீதத்தில் அங்க தாவீது ஒரே ஒரு கொஸ்டின் பண்ண ஒரு ஜெபம் பண்றான் there is a prayer that David makes சுத்த இதயத்தை என்னில் சிருஷ்டி create in me a clean heart ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஓராம் சங்கீதம் பத்தாம் வசனம் ஐம்பத்தி ஒன்று பத்து தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் இப்ப பாருங்க அவனுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு தன்னுடைய இருதயம் கெட்டு போயிருச்சு he knew that his heart is corrupted மறுபடி மறுபடி இந்த இருதயம் திரும்ப திரும்ப கேடாவே வாழ்க்கைய ஊழியத்தை அரசாட்சியை கெடுத்துரும் it will uh, this heart will keep on be corrupted it will also rule our ministry uh, ruin our ministry அவனுடைய ஆட்சியவே அழிச்சிரும் it will ruin his own uh, kingdom அதனால ஆட்சி கவுந்துரும் சொல்லி பயந்து கர்த்தருடைய சமூகத்தில் சொல்றான் இந்த பழைய இருதயம் வேண்டாம் So he, uh, uh, fearing that he will lose his governorship, he says, I do not want this old heart. இந்த பழைய கல்லான தன்மை வேண்டாம் I do not want this stony aspect of my heart. இந்த பழைய குப்பையான க- என்னை தீட்டுப்படுத்துகிற இருதயம் வேண்டாம் I do not want this heart which makes me deceitful. எனக்கு ஒரு சுத்த இருதயத்தை எனக்குள்ள சிருஷ்டிச்சிருங்க Create in me a clean heart. அருமையான ஒரு ஜெபம் It was a beautiful prayer. அதான் சுத்தமா மாத்துறது It is to completely transform. அப்படியே மாத்தியாச்சு It is completely transformed. எப்படி இருக்கும்னு பாருங்க How will that அவங்க be? கேட்கிற ஆண்டவரே சுத்தமான இருதயத்தை என்னில் சிருஷ்டியும் He asked the Lord saying, Lord, create in me a clean heart. அஹ், ஒரு பத்து நிமிஷம் டைம் தருவேன் I give you 10 minutes. உங்களுக்குள்ள எப்படி தேவனோடு நெருங்கி வரணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த அளவு நீங்க க்ளோஸ் ஆவாங்க The manner in which you want to get very closer and nigh to God, you can get closer to God. ஓ, நீங்க எவ்வளவோ உங்களை சுத்தப்படுத்தி இருப்பீர்கள் You would have cleansed yourself more and more. இந்த நாட்களில் அதற்காக உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு தாழ்த்தி வருகிறீர்கள் These days you're preparing yourself, you humble yourself when you come here. ஆத்துமா அஸ்திபாரமாக இன்றைக்கு இருதயத்தை சுத்தம் பண்ண விரும்புகிறார் As a foundation of all these, the Lord wants to cleanse your heart today. நீ ஒரு புதிய இருதயத்தை உண்டு பண்ணிக்கொள் You make in you a new heart. நீ அந்த ஸ்டேஜுக்கு வரும்போது When you come to that stage, கர்த்தர் ஒரு புதிய இருதயத்தை உனக்கு தருவார் the Lord will give you a new heart. அந்த கல்லெல்லாம் மாத்திடுவார் He will take the stony aspect in கர்த்தர் ஒரு சதையான ஒரு நவமான ஒரு புதிய இருதயத்தை சுத்த இருதயத்தை உனக்குள் சிருஷ்டிப்பார் The Lord will create in you a clean heart, a new heart, a heart of flesh. இன்னைக்கு ஒரு பைபாஸ் சர்ஜரி நடக்க போகிறது today there is going to be a bypass surgery எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க how many of you believe this கத்தர் எனக்குள்ளும் உனக்குள்ளும் நமக்குள்ளும் கத்தர் இருதயத்தில் மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறார் the lord desires to do a transformation in our heart in me in you and in us today தேவனுடைய கரங்களை ஒப்பு கொடுங்கள் let us surrender into the hands of the lord அவர் தன்னுடைய வேலையை செய்யட்டும் may he do his work in us வாயை திறங்க போராடுங்க டைம் நமக்கு ஒவ்வொரு செகண்டும் அப்படி தெய்வம் கொடுத்த ஒரு சரியான சான்ஸ் அது ஹலலூயா ஹலலூயா ஹலலூயா நமே நமே நமே கெட்டு போன கேடான கல்லான இருளடைந்த செத்து போன தன்மைகள் மாறட்டும் ஆண்டவரே ஆண்டவரே பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் Hallelujah. கல்லாம் என் இருதயம் மாற்றி சதையான இருதயம் தான் கல்லாவின் இருதயமா கல்லான இருதயம் மாற வேண்டும் எத்தனை பேருக்கு சதையான இருதயம் வேண்டும் அந்த சதையான இருதயம் இப்பொழுது ஒரு சுத்த இருதயம் உங்களில் பொருத்தப்படுமானால் எப்போதும் கத்தரையே நினைத்து கொண்டிருப்பீர்கள் இந்த உலகத்தை மறந்து விடுவீர்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கை எத்தனை பேருக்கு தேவை அப்படி ஒரு வாழ்க்கையை வாஞ்சிக்கிறவர்கள் எத்தனை பேர் ஹலலூயா ஹலலூயா ஹலலூயா எப்போதும் இயேசு இயேசு என்று உருகி கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை உலகை மறக்கும் ஒரு வாழ்க்கை வாக்கெல்லாம் என் இருதயம் மாற்றே சதையான இருதயம் ஹலலூயா ஹலலூயா இபானா வாரா வானா இந்த இந்த வசனத்துக்கு நடுங்குகிறவர்களுக்கு கத்தர் இன்றைக்கு ஒரு சுத்த இருதயத்தை தரப்போகிறார் என்னுடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனை நான் நோக்கி பார்ப்பேன் ஆண்டவரே என் இருதயம் சரியில்லைப்பா கல்லாய் போயிருச்சு செத்து போயிருச்சு மகா கேடுள்ளதாய் போய்விட்டது இருளடைந்த ஒரு நிலவரத்தில் நான் வந்திருக்கிறேன் என் இருதயத்தை மாத்துங்க பரிசுத்தப்படுத்துங்க சுத்த இருதயமா மாத்துங்கன்னு தவித்து கொண்டிருக்கிறவர்களுக்கு கத்தர் இன்றைக்கு அந்த அனுபவத்தை தரப்போகிறார் இப்பொழுதே அநேகருக்குள் அந்த ஆவியானவருடைய வேலை நடந்து கொண்டிருக்கிறது இயேசுவின் நாமத்தை இன்று இன்று சர்வ வல்லமுள்ள தேவன் இந்த கூட்டத்தில் இறங்கி ஓம் இருதயத்தை சதையாய் மாற்றுவாரானால் ஒரு நவ இருதயமாய் மாற்றுவாரானால் ஒரு சுத்த இருதயமாய் மாற்றுவாரானால் உன்னுடைய பேச்சு மாறும் உன் சிந்தை மாறும் உன் நினைவு மாறும் உன் தோற்றங்கள் மாறும் உன் பாதை மாறும் உன் பேச்சு மாறும் உன் ஊழியம் பிரகாசிக்க கத்தர் உனக்கா யுத்தம் பண்ணுவார் துரானியார் ஏ உமையே நினைந்து மருந்திரு கத்தாவில் வாஞ்சிக்கிறேன் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மயமுண்டாவதாக Glory be unto the holy name of the Lord. 2 Samuel மூணாம் அதிகாரம் மூணாம் வசனம் 2 Samuel chapter 3 verse 3. நாபாலின் மனைவியாய் இருந்து கர்மேல் ஊராளான அபிகாயில் இடத்திலே பிறந்த கீலேயாப் அவருடைய இரண்டாம் குமாரன் மூன்றாம் குமாரன் கேசூரின் ராஜாவான தல்மாய் குமாரத்தியாகிய மாக்கால் பெற்ற அப்சலோம் என்பவன் இங்கே தாவீதினுடைய மூன்றாவது குமாரன் அப்சலோமை பற்றி சொல்லியிருக்கிறார் Here it is mentioned about Absalom who is the third son of David. இவன் ஒரு இஸ்ரவேலன் அல்ல He was not an Israelite. இவன் கேசூரின் வம்சத்தை சேர்ந்தவன் He belonged to the generation of Geshur. கேசூரின் ராஜாவாகிய தல்மாயின் குமாரத்தியாகிய மாக்கால் பெற்ற Absalom He was the third Absalom, the son of Maacah, the daughter of Talmai, king of அந்நியன். Geshur. ஒரு அந்நியன் he was a stranger ஆனால் இவனை தாவீது பெற்றெடுத்தபடினால் இப்பொழுது இவன் இளவரசனாக அரண்மனையில் இருக்கிறார் because david had begotten him now he is a prince in the palace Bible சொல்லுகிறது நாம் அந்நியர்கள் the bible says we are also strangers காணியாட்சிக்கு புறம்பானவர்கள் we were apart from the commonwealth of god ஆனால் நமக்கு கிருபையினால் இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது but we have got this chance by grace. கிருபையினால் ரட்சிக்கப்பட்டீர்கள் By grace உங்களால் உண்டானதல்ல தேவனுடைய ஈவு By grace are you saved. This is not of you, but this is the gift of God. absalom Absalom. ab அப்படின்னா பிதா Ab means God, Father. salom சலோம் என்று சொன்னால் சமாதானம் Salom means it is a peace. சமாதானத்தின் பிதான்னு அர்த்தம் He is the Father of peace. இல்லாவிட்டால் பிதா சமாதானம் உள்ளவர் என்று அர்த்தம் or it it means that the father is one who has peace கிறிஸ்தவ வாழ்க்கையில சமாதானம் தான் மிகவும் முக்கியமானது in our christian life peace is very important இயேசு இந்த உலகத்தை விட்டு போகும்போது சபைக்கும் தன்னை பின்பற்றி வந்த ஜனங்களுக்கும் அவர் விட்டு விட்டு போனது இல்லாவிட்டால் கொடுத்து போனது சமாதானம் மட்டுமே When Jesus departed from this world, that which he gave unto the church and those people who followed him was peace. வேற ஒண்ணையும் அவர் வச்சிட்டு போல கொடுத்துட்டு போல Nothing else did he keep back or nothing else did he give them. போகும்போது கொடுத்துட்டு போனது வச்சிட்டு போனது என்னது What was that he kept back when he left the world? யோவான் பதினாலு இருபத்தி ஏழு John 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக சமாதானம் மிகவும் முக்கியமானது so peace is very important சமாதானம் இருக்கிற இடத்துல தான் சாத்தானுடைய தலை நசுக்கப்படும் Where there is peace, the head of Satan is bruised. சமாதானம் இல்லாட்டா சாத்தான் அங்க தலை விரிச்சு ஆடுவான் If there is no peace, then Satan will dance his own. ஆனா எங்க சமாதானம் இருக்கோ அங்கே சாத்தானுடைய தலை நசுக்கப்படும் wherever there is peace the head of satan is bruised பாசிங்க சமாதானத்தின் தேவன் ரோமர் ரோமர் பதினாறாம் அதிகாரம் இருபதாம் வசனம் சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார் சமாதானத்தின் தேவன் தான் அந்த சாத்தானை நசுக்க முடியும் only the god of peace can bruise satan சமாதானம் இல்லனா பிசாசு நம்ம தலையை நசுக்கிடுவான் if there's no peace then the devil will bruise our head அதனால சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் Blessed are the peacemakers, அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்று எண்ணப்படுவார் for they shall be called the sons of God. இவன் ஒரு அன்னியன் He was a stranger now, இவனை கத்தர் இளவரசனாக அரண்மனையில் வச்சிருந்தார் but the Lord had set him as a prince in the palace. ரொம்ப அழகானவன் He was very beautiful. இவனை மாதிரி அழகு அநேகர் கிடையாது He was a handsome man. There was no other as handsome as he was. ரெண்டு சாமுவேல் பதினாலாம் அதிகாரத்தில் பார்க்கும்போது செகண்ட் சாமுவேல் சாப்டர் ஃபோர்டீன் அவன் எவ்வளவு அழகுள்ளவன் சொல்லியிருக்கு இருபத்தி அஞ்சாம் வர்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இஸ்ரவேலர் அனைவருக்குள்ளும் அப்சலோமை போல் சௌந்தரியம் உள்ளவனும் மெச்சிக்கொள்ளப்பட்டவனும் இல்லை உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அவனில் ஒரு பழுதும் இல்லாதிருந்தது அவ்வளவு அழகானவன் He was so handsome, he was, uh, there was no one as beauty as him. எழுத்தின்படி மிகவும் அழகானவன் Literally, he was so much praised and for his beauty. அவனுடைய தலைமயிறு அவனுக்கு பாரமாக இருப்பதனால் வருஷத்தில் ஒரு ட்ரிப் அவன் அதை மொட்டை அடித்துக் கொள்வான் Because his hair was heavy for him, uh, once in a year he would make his head bald. அவன் அவ்வளவு அந்த முடியே அவனுடைய ஹேர் ஸ்டைலே பயங்கரமாக இருக்கும் To that extent his hairstyle and his hair would look so beautiful. கத்தர் பாருங்க ஒரு அந்நிய மனுஷனை இளவரசனா மாற்றி அழகுள்ளவனா மாற்றி ஒரு பழுதும் இல்லாதவனாய் அவனை மாற்றியிருந்தார் The Lord had made a stranger as a prince and he has made him uh, beautiful and without any blemish. பழுது இல்லாத அனுபவம் என்பது மனவாட்டியினுடைய ஒரு தன்மை. Experience of having no blemish is one of the attributes of the bride. உன்னத பாட்டில் நாம் பார்க்கும் பொழுது Song of the Solomon we read 4 7 chapter 4 verse 7 என் பிரியமே நீ பூரண ரூபவதி உன்னில் பழுதொன்றும் இல்லை இவ்வளவு அருமையான ஒரு மனுஷன் தான் Absalom such a uh, beautiful man an excellent man was absalom ஒரு இன்சிடென்ட் நடந்தது there was one incident which took place ஒரே ஒரு சம்பவம் only one incident அந்த சம்பவம் அவனுடைய வாழ்வை புரட்டிட்டு this incident uh, totally overturned his life நான் நேத்து சொன்னேன் yesterday i said ஒரே ஒரு காரியம் just one thing சொல்லுங்க பாபு ஆ மரியாதை செலுத்தாத ஒரு காரியம் the only point of not இல்லாவிட்டா காணிக்கையில சரியா செலுத்தாத ஒரு காரியம் the only நேற்று முந்தானால் நான் சொன்னது yesterday and day before yesterday we saw that it was uh, the not giving respect or not giving our offering rightly ஆமானுக்கு மொர்தகாய் ஸ்தோத்திரம் பண்ணல அது அவனுடைய வாழ்க்கையவே நாசமாக்கிடுச்சு Mordecai did not offer greetings to him and that spoiled his life completely Cain சரியா காணிக்கை செலுத்தல அது அவனுடைய வாழ்க்கையவே முடிச்சிடுச்சு Cain did not offer his uh, give his offering rightly that brought an end to his life ரெண்டு சாமுவேல் பதிமூணாம் அதிகாரத்தில் இருந்த முதல்ல இருந்து பார்க்கும்போது இவனுடைய சகோதரிக்கு ஒரு கெட்ட சம்பவம் நடக்கிறது second Samuel chapter 13 from verse 1 onwards we read that there was an ill ill incident which took for took place in, for his sister அது ஒரு மோசமான ஒரு சம்பவம் it was an evil incident that took place நடக்க கூடாத ஒரு காரியம் it was an uh, uh, incident which should not occur அது யாரும் எதிர்பார்க்காதது no one expected it ஒரு தவறு நடந்தது there was a fault which took place அது இவனுடைய வாழ்வை பயங்கரமான ஒரு நெருக்கத்துக்குள்ள கொண்டு போய் விட்டாரு that brought his life into a greater conflict அந்த ஒரு இன்சிடென்ட் தான் அவனுடைய முழு வீழ்ச்சிக்கு காரணம் only that one incident was the reason for his fall அவனுடைய வாழ்வின் வீழ்ச்சியினுடைய மைய புள்ளி அந்த இன்சிடென்ட்ல தான் இருக்கு the center of his fall and uh, of the incident in his life of the fall in his life was this incident adoda avan buddhi மாறிடுச்சு with that his mind changed tension ஆயிட்டான் he was tensed ஆனா வெளிய ஒண்ணும் காட்டிக்கல outwardly it was not seen but அது மைண்டுக்குள்ள வருஷ கணக்காக அவனுக்குள்ளேயே போராடுது years together it was driving in his mind அது நீங்க ரெண்டு சாமுவேல் பதிமூணாவது இடத்துல வீட்டில் போய் உட்காந்து படிங்க நீங்க எல்லாம் தெரிஞ்ச கதை தான் second Samuel chapter thirteen you can read at your homes it is well aware to everyone அவனா அவனுக்கு அதை சகிக்க முடியல he could not bear with it அது மைண்டுக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு it remained in his mind அந்த ஒரே incident with that one incident Samuel 13 22 ல பார்க்கும் பொழுது இந்த காரியத்தை निमितம் அப்சலோம் அவனை பகைத்தான் second Samuel chapter 13 verse 22 we read and because of this Absalom hated இந்த காரியத்தின் निमितம் because ஆஃப் திஸ் மேட்டர் அந்த ஒரு இன்சிடென்ட் அவன் மைண்ட விட்டு போகவே இல்லை That one incident did not leave his mind. but nanmayo thimayo தீமையோ பேசலன்னு அந்த vasanam சொல்லுகிறது But the uh, Bible says that he did not speak evil or good about him. onnum pesikilla He did not speak anything. அமைதியா விட்டுட்டு உள்ளுக்குள்ள அந்த vegam இருந்துகிட்டே irundichu He did not speak anything outwardly, but within he had that hatred increasing. unga vaalkaiyila nadandha ஏதாவது oru sambhavam ungala ipdi பாதிச்சிருக்கா Has any incident which happened in your life uh, harmed you in this manner? சுட்டு போட்டாலும் மறக்காது Even if you're being shot down, you will not forget. அதுக்கு நீங்க சொல்லுங்க தீயினால் சுட்ட புண் உள்ளாறு மாறாதே நாவினால் சுட்ட வடும்பை You will try, you will try to use that proverb for this cause. வசனத்தெல்லாம் விட்டுட்டு திருக்குறளையே கூட்டு வந்துருவீங்க You will try to bring the Tirukural inside the uh, you forgetting your பாருங்க Think once. ஏதாவது ஒரு சம்பவம் There is some incident. இருபத்தி மூணாம் வசனம் சொல்லுகிறது ரெண்டு வருஷம் சென்ற பின்பு Verse 23 says, After two full years have passed by, வருஷங்கள் போய்கிட்டு இருக்கு ஆனா பகை மாறவே இல்ல years are rolling by but the hatred is not changing அது உள்ளுக்குள்ளேயே செட் ஆகிட்டே இருக்கு தட் இஸ் வித்தின் டைம் கிடைச்சது when there was a right time அம்னோன கொன்னுட்டான் he killed amnon எப்படி இருக்கும் ஒரு இன்சிடென்ட் ரெண்டு வருஷமா இவனுக்குள்ள புகஞ்சு அது வெளியே வரும்போது ஒருத்தனை என்ன செஞ்சிருச்சு கொன்னுடுச்சு Two, uh, for two full years, this one incident was keeping on uh, ruling within his heart, and when the right time appeared, he killed him. ஒரு சகோதரன் There's one brother. பன்னிரெண்டு வயசு இருக்கும்போது When he was 12 years old, அவங்க அப்பாவை ஒருத்தன் கொலை பண்ணிட்டான் uh, a man killed his father. இவன் ஒரு பையன் He was the only son. மற்றதெல்லாம் பெண் பிள்ளைகள் all the others were daughters. இவனுக்கு அப்ப பன்னெண்டு வயசு He was 12 years old. சரியான விவரம் தெரியாது He did not have the uh, clear understanding. அஹ் யாரு எவருன்னு தெரியாது He did not know who the man was. But அப்பாவை கொண்டுட்டாங்க அது மட்டும் அறிவுல இருக்கு He only had the understanding that his father was killed. ஆறாம் கிளாஸ் படிக்கும்போது நடந்த சம்பவம் This was the incident when he was six years, six, in the அதுக்கு sixth பிறகு அந்த standard. குடும்பம் அப்படியே செதஞ்சு போயிருச்சு After which his uh, family totally was bruised ஏன்னா தலைவன் இல்ல because there was not the head of அப்போ the ஒரு house. நெருக்கமான ஒரு சூழ்நிலை A, a trait of afflictions. இந்த பையனால ஓரளவு தான் படிக்க முடிஞ்சது He could only uh, be educated to an extent அதுக்கு பிறகு அங்க போய் இங்க போய் கஷ்டப்பட்டு ஏதோ அக்கா தங்கச்சிகளை கல்யாணம் கட்டி வச்சான் after which he went and uh, toiled here and there and finally got his sisters married ஒரு டைத்துக்கு பிறகு after a particular period of time நம்முடைய ஒரு விசுவாசியோடு டை அப் ஆனோம் he had a tie up with one of our believers ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ்ல ஜாயின் பண்ணான் he joined for a contract basis ரெண்டு பேரும் கான்ட்ராக்ட் எடுத்தாங்க both had taken the contract ஒரு சர்டன் டைமுக்கு பிறகு அந்த கான்ட்ராக்ட் நல்ல லெவல்ல டெவலப் ஆயிச்சு after a particular time limit the contract went to a good development அது அவனுக்குள்ள விசுவாசத்தை கொண்டு வந்தது it brought a faith within him அவன் ஓரளவு ரட்சிக்கப்பட்டான் he was saved to an extent இப்ப நல்ல டெவலப் ஆகுறான் நவ ஹி இஸ் டெவலப்பிங் நல்ல டெவலப் ஆயிட்டு இருக்கும்போது while he was uh, being developed ஒரு நாள் ஒரு நாள் ஒருத்தன் வந்து சொன்னான் one day a man came to him and said உங்க அவன் அப்பாவை கொண்டவன உனக்கு தெரியுமான்னு கேட்டான் Do you know the man who killed your father? தெரியாது I do not know. பார்த்திருக்கியா Have you seen him? இல்ல No. பேர் தெரியுமா Do you know his name? தெரியாது No. எந்த ஊர்ல இருக்கான் தெரியுமா You know his place? தெரியாது No. நீ வேணா வா நான் ஒரு நாள் காட்டுறேன் Maybe you want to come, you, I will show him to you. இப்போ அவனுக்கு வயசு முப்பத்தி ரெண்டு வயசு Now he was 32 years old. இருபது வயசு கழிச்சு இருபது வருஷம் கழிச்சு After 20 long years, கொஞ்சம் டெவலப் ஆகி வரும்போது when he was trying to be developed, புதுசா கல்யாணம் ஆகி குழந்தை பெற்ற போது he was newly married, he had children. திடீர்னு ஒருத்தன் வந்து சொல்றான் அவங்க அப்பாவை கொலை பண்ணவனே உனக்கு காட்டுறேன் All of a sudden, a man appears to him and says, I will show you the murderer of your father. இப்போ தான் ரட்சிப்புக்குள்ள வர்ற time It was the time he was about to be saved. இப்போ திடீர்னு பார்த்தா இதை கொண்டு வந்து அவன் தலையில ஏத்திட்டாங்க All of a sudden, he brought this mind into him. அவ்வளவுதான் That was the எண்ட் அதோட இவனுடைய புத்தி ரிவர்ஸ் ஆயிடுச்சு வித் that, his mind start to reverse நம்ம இவ்வளோ வசதியாக இருக்கிறோம் அப்பாவை கொண்டவனை விட்டுட்டு வச்சிருக்கலாமா இவனை காலி பண்ணிடணும்னு ஒரு ஆவி உள்ள வந்துருச்சு We had we have so much of conveniences. Should we let live that person in peace who killed our father? We should finish him off. அதோட கம்பெனியை விட்டான் குடும்பத்தை விட்டான் எல்லாத்தையும் விட்டான் எப்படியாவது அவனை தூக்கிட்டு வந்துடணும் தூக்கிட்டு வந்துடணும்னு சொல்லி அதுக்குன்னு ஆள்லாம் செட் பண்ணி கரெக்டாக போயிட்டான் he wanted to somehow catch hold of that man therefore he left his company his family and everything and he set up people in order to catch hold of the man அதுக்குன்னு payangala ready panna he also set up the boys car la ready panna he made up a, uh, he made a vehicle பணம் ready panna he also made prepared money அதுக்குன்னு ஆட்கள் எல்லாம் அவனை எப்படி கொண்டு aal la ready panna he also prepared the way in which he should be brought அந்த ஆளு அந்த ஆளுக்கு இவனும் தெரியாது The, that man did not know him. அந்த குறிக்கப்பட்ட ஆளுக்கு இவனை யாருன்னே தெரியாது The particular man did not know who he was ஏன்னா அப்ப இவன் குட்டி பையன் because he was a small boy. ஆனா பட் அவன் broker புரோக்கரா இருக்கான் But he was a land broker. அதனால இன்னொரு இடத்துல ஒரு இடம் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் மூலமா அவனை ஒரு காட்டுக்குள்ள இந்த இடத்த காட்டுறதுக்கு கொண்டு வராங்க So he was brought uh, under the, the statement that he had to be shown uh, he had to show a land for a person and he was brought to a forest area. இருபது வருஷம் கழிச்சு அப்பாவை கொன்னவன அந்த லேண்ட்ல வச்சு ரெண்டு பேரும் நேரடியா சந்திச்சா on that land he met the person uh, the murderer of his father directly after 20 long years கூட்டு வந்தால் இன்ட்ரோ듀ஸ் பண்ணார் இவர்தான் இடத்தை வாங்க போறாரு the person who brought him said this is the man who is going to purchase your land owner. he is the owner வாங்க போற ஓனர் இவர்தான் this is the owner of the land இவர்தான் லேண்டுக்கு broker அப்படினு ரெண்டு பேர் he introduced the other one saying he is the land broker ரெண்டு பேரும் ஷேக் பண்ணிட்டாங்க they shook, shook their hands அடுத்த 10 நிமிஷத்துல அவன காலி பண்ணிட்டான் very 10 minutes he finished him off அப்படி எல்லாம் குரூப்பா போறாங்க அந்த இடத்தை பாக்குது they all went in as a group to see the land இவனுக்குள்ள அந்த ஆவி வருது கொலைகார ஆவி the spirit of murder was working in him அவ்வளவுதான் சுத்தி நின்னு வெட்டிட்டாங்க கொன்னுட்டாங்க they all compassed him and they slew him killed him இது ஒரு ஆவி this is a spirit உள்ளுக்குள்ள இருக்கும் which is within சமயம் வரும் பொழுது உயிர் அடையும் at the appropriate time it will receive life இந்த ஜென்ம சுபாவம் உள்ளுக்குள்ள இருக்கும் this sensual nature is within time வரும் பொழுது அது வெளிய வரும் அது வரைக்கும் அது அப்படியே பம்மிக்கிட்டே இருக்கும் at the appropriate time it will show its head until then it will keep on silent உனக்குள்ளயும் இருக்கு எனக்குள்ளயும் இருக்கு it is within you and me அது வரும் பொழுது தான் வரும் இல்லனா மற்ற நேரத்துல அட்டாசமா அமைதியா இருக்கும் only at the appropriate time it will have its life other otherwise ரெண்டு வருஷம் கம்முன்னு இருந்தா two long years he was silent சரியான டைம் வந்துச்சு at the right time கரெக்ட்டா டைம் பார்த்து அவன கொலை பண்ணிட்டான் at the right time he killed him ஒரு இன்சிடென்ட் தன்னுடைய தங்கச்சிக்கு நடந்த ஒரு சம்பவம் அவனை இப்பொழுது முதலாவது கொலைகாரனாக மாற்றினது One incident, that is the incident in the life of his sister, now made him a murderer. யோசிச்சு பாருங்க Just imagine. இப்ப அவன் கொலைகாரனா மாறிட்டான் Now he stands a murderer இப்ப நடந்தது என்ன Now what happened then? ரெண்டு சாமுவேல் பதிமூணு முப்பத்தி எட்டுல மறுபடியும் கேசூருக்கு போய் விட்டான் Second Samuel chapter 13 verse 38 we read he went he returned to Geshur again. வாசி அப்பொழுது கேசூருக்கு ஓடி அப்சலோம் கேசூருக்கு ஓடி போய் அங்கே 3 வருஷம் இருந்தான் 2 வருஷம் வெயிட் பண்ணி அவனை கொன்னான் 2 years he waited and he killed him 2 years நாசமா போச்சு டூ இயர்ஸ் was lost இப்போ அடுத்து 3 வருஷம் எங்க போய் ஒளிஞ்சாச்சு திரும்பவும் கேசூர்ல போய் உட்கார்ந்துட்டான் now 3 years he is hiding at geshur இப்போ அடுத்த 3 வருஷம் ஒண்ணுமே இல்ல so next 3 years is nothing பழைய நிலவரம் the old state இது எதை எதுக்கு ஒப்பிடலாம் what can we find the typical to ஆராதனைக்கு returning to idolatry மறுபடியும் விபச்சாரத்துக்குள்ள போறத காண்பிக்கிறது returning to fornication மறுபடியும் ஜென்ம சுபாவத்துக்குள்ள போறத காண்பிக்கிறது returning to our sensual nature பின்மாற்றத்துக்குள்ள போறதை காண்பிக்கிறது getting into a backslidden state இல்லவட்ட விபச்சாரத்துக்குள்ள போறதை காண்பிக்கிறது getting back to adultery இல்ல பாவ உறவுக்கு மறுபடியும் புதுப்பிக்கப்படுகிறது our sinful uh, uh, relationship are once again renewed திரும்பவும் கேசூருக்கு எங்க பிறந்தானோ அங்க போய்டான் பாருங்க he fled back to geshur where he was born இவன் கேசூர் வம்சத்தான் he was to see the generation of Geshur இப்போ அங்க போய் ஒரு 3 வருஷம் now he spends 3 years இப்படி தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில பகையிலயும் துக்கத்திலயும் ஜென்ம சுவாபத்திலயும் நம்முடைய வருடங்கள் போய் கொண்டே இருக்கிறது this is how in our spiritual life in hatred in sorrow and in all kinds of uh, afflictions our spiritual life are going on பரிசுத்தத்துக்காக செலவழிக்கப்பட வேண்டிய வருடங்கள் பாவத்துக்காக ஜென்ம சுவாபத்துக்காக நம்முடைய கோபத்துக்காக நாட்கள் போய் கொண்டே இருக்கிறது the times that we need to spend for our spirituality where we spend uh, for sin for our sensual nature and for all kinds of sorrow sorrows in us இப்ப திரும்பி வரலாம் let us return இப்ப திரும்பி வரணும்னு அவனுக்கு ஆசை வந்துச்சு now he has a desire to return இப்ப திரும்ப வந்துடலாம் now he is returning யோவாப் மூலமா எப்படியோ உள்ள வந்து திரும்பி உள்ள வந்துட்டான் he uh, catches hold of joab and he somehow enters back into the the, the uh, his kingdom Absalom யோவாபை இடத்தில் அனுப்பும்படி அழைப்பித்தான் எப்படியோ ரெண்டு வருஷம் திரும்பி வந்துட்டான் இருபத்தி பதினஞ்சு பதினான்காம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் fourteen verse twenty eight Absalom ராஜாவின் முகத்தை காணாமலே இரண்டு வருஷம் எருசலேமிலே குடியிருந்தான் அவ்வளவுதான் இப்ப திரும்பி வந்துட்டான் திருப்பி வந்து ரெண்டு வருஷம் எங்க போல ராஜாவை பார்க்கவே போல Now he is returned, but now he, uh, uh, after returning for two long years, he did not look at the face of இப்ப the king. தகப்பனோடு உள்ள ஐக்கியம் சுத்தமா போயிடுச்சு He's completely lost his connection with his father. இப்ப அடுத்த ரெண்டு வருஷம் Next two years, முதல்ல ரெண்டு வருஷம் கோபத்துல போச்சு two years in மூணு anger, வருஷம் மூணு வருஷம் கேசூர்ல போச்சு three years in Geshur. இப்ப எருசலேமுக்கு வந்துட்டான் He returned to வந்து Jerusalem. ரெண்டு வருஷம் யார் முகத்துல முழிக்கல தகப்பன் முகத்திலேயே முழிக்கல After having come to Jerusalem, he did not look at the face of his father for two years. இப்படி ஒரு டூ இயர்ஸ் போகுது செவன் இயர்ஸ் போகுது So seven years have passed by now. இப்ப நம்முடைய வருஷங்கள்லாம் எப்படி போகுதுன்னு பாருங்க How our years are passing, you can imagine. யோசிச்சு பாருங்க You can consider them. ஒரு வளர்ச்சி இல்லாம without any growth ஒரு தெய்வீகம் இல்லாம without divinity ஒரு முன்னேற்றம் இல்லாம without any progression ஒரு பரிசுத்தம் இல்லாம no holiness ஒண்ணுமே இல்லாம நாட்கள் மட்டும் போயிட்டே இருக்கும் with nothing with no growth as our days are passing by நாட்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்கிறது the bible says redeeming the time இப்ப வந்தவன் என்ன பண்ணா தெரியுமா the man who came what did he do now 2 samuel 14 30 second samuel chapter 14 verse 30 அப்பொழுது அவன் தன் வேலைக்காரரை பார்த்து இதோ என் நிலத்திற்கு அருகே யோவாவின் நிலம் இருக்கிறது அதிலே அவனுக்கு வார்கோதுமை விளைந்திருக்கிறது நீங்கள் போய் அதை தீ கொளுத்தி போடுங்கள் என்றார் அப்படியே அப்சலோமின் வேலைக்காரர் அந்த நிலத்தை தீ கொளுத்தி போட்டார்கள் மற்றவருடைய விளைச்சலை இப்ப கெடுக்கிறான் now he is spoiling now he is uh, spoiling the increase of the others மற்றவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நஷ்டப்படுத்துவது uh, uh, uh, spoiling the spiritual growth or spiritual life in others எப்படி இருக்கும் How would that be? வருஷ கணக்காக தண்ணி பாய்ச்சி உழுது அஹ், மருந்தடிச்சு உரம் போட்டு அழகாக பாதுகாத்து விளைச்சல் வச்சு அழகாக விளைஞ்சு அறுக்க போகிற டயத்தில் யார் வந்துட்டா இந்த ஆவி இவனுக்குள்ளே பூந்து மொத்தத்தையும் கொளுத்துட்டான்ட்டான் அவ்வளோத்தையும் கொளுத்தி சாம்பலாக்கி விட்டான் They have been uh, sowing for uh, year- long years, plowing it, manuring it and taking care of it. At the time of the harvest, this spirit got into him and he set it on fire. The whole thing was on fire. எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன் Just imagine how that would be. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை மற்றவங்களுடைய ஆசீர்வாதத்தை தடுக்குதா is our life a hindrance to the blessing of the others மற்றவங்களுடைய முன்னேற்றத்தை அபிஷேகத்தை நீங்க நஷ்டப்படுத்திட்டீங்களா have you brought a loss in the progression and the anointing in others திரும்ப அவனுக்குள்ள ஒரு மனஸ்தாபம் வந்தது now he repents ராஜாவோடு ஒப்புரவானான் he reconciled with the king ரெண்டு சாமுவேல் பதினாலு முப்பத்தி மூன்று second Samuel fourteen thirty three Joab ராஜாவினிடத்தில் போய் அதை அவனுக்கு அறிவித்த போது அப்சலோமை அழைப்பித்தான் அவன் ராஜாவினிடத்தில் வந்து ராஜாவுக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கினான் அப்பொழுது ராஜா அப்சலோமை முத்தமிட்டான் இப்போ தான் அவனுக்குள்ள ஒரு ஒப்புரவாகுதல் உண்டாகும் now he a reconciliation in him ஒரு இன்சிடென்ட் ஏழு வருஷத்தை நாசம் பண்ணிடுச்சு one incident brought a loss for 7 years of his life இப்போ 7 years கழிச்சு தான் இவனுக்குள்ள ஒப்புரவாகுதல் வருது only after 7 years he has a reconciliation in him நீங்க யோசிச்சு பாருங்க just imagine on your side ஏதோ ஒரு இன்சிடென்ட் உங்க மண்டையில இருக்கு there is some incident which is sitting in your mind அது அப்படியே உனக்குள்ள பகையா மாறி it has turned as enmity hatred சமாதானத்தை கெடுத்து lost your amazing you lost your peace கெடுத்து made you lost your life உன்னை மறுபடியும் ஜென்ம சுபாவத்துக்கு போக வச்சு brought you back to your sensual nature अनेகருடைய விளைச்சலை கொளுத்தி you set fire to many many people's harvest இப்ப திரும்பவும் அவன் வந்து சமாதானமாயிட்டான் now once again he is at peace இது நமக்கு ராபோஜனத்தில் நடக்கிற ஒரு சம்பவம்னு வச்சுக்கோங்களேன் maybe this is an incident at uh, the holy communion நான் அடிக்கடி சொல்லுவேன் very often i repeat இயேசு கிறிஸ்து வரணும்னா ராபோஜன நேரத்தில் வந்தார்னா ஒரு பாதி வராது தூக்கிட்டு போகலாம் If uh, Jesus Christ should come, if it is at the time of the Holy Communion, he will take at least half of them. முழு உலகத்தில் உள்ளவங்களையும் கொண்டு போகணும்னு ஆசைப்பட்டார்னா வருஷ கடைசியில் வந்தால் தான் அங்கே சேர்க்க முடியும்னு நான் நினைக்கிறேன் If he wants to take the people of the whole world, he should come at the end of the year. அப்படிதானே Isn't that true? அப்பதான் எல்லாருக்குள்ளேயும் ஒரு சுத்திகரிப்பு ஒப்புரவாகுதல் ஜமாதானம் எல்லாம் அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சம் உடஞ்சு கிடஞ்சு ஒட்டி கிட்டி சேர்த்து விட்டுருக்க மாதிரி இருக்கும் Only that at that time they would have a reconciliation with them. They will have all the broken parts will be sticked again together and so on. மறுபடியும் என்ன நடந்தது Again, what இப்ப happened? சமாதானம் ஆயாச்சு Now he is at peace. சமாதானம் ஆன பிறகு After he made peace, 1 2 Samuel பதினஞ்சு ஒன்னு ரெண்டுல நீங்க பாத்தீங்கன்னா Second Sam- மறுபடியும் ஜனத்தை இழுக்க ஆரம்பிக்கிறான் 2 Samuel chapter 15 verses 1 and 2, he started to draw people unto himself. அவனுக்குள்ள ஒரு ஸ்பிரிட் என்ன தெரியுமா What is the spirit in him? ஜனங்களை சேர்ப்பது To gather people to himself. Groups Groupism. சபைக்குள்ள இது ஆகவே ஆகாது This is no, never a part of the church. அவன் வந்து நிப்பான் He would be there. யாராவது ராஜாட்ட போனா If anyone went to the king, உன் காரியம் கரெக்டா தான் இருக்கு பட் ராஜா ஒன்றும் தெளிவா பேச மாட்டாரே if you go to the king but the king does not speak clearly, நான் இருந்தேன்னா இந்த காரியம் சக்சஸ் ஆயிடும் If I was there, the matter would be a success. ஆ, உடனே அவனை கையை நீட்டி முத்தம் செய்து அப்படியே பாக்கெட் பண்றதுல அவன் அவனை மாதிரி ஆள் எவனுமே கிடையாது He would stretch out his hand, you would embrace him, give him, uh, kiss him, and that, that's how you will put him into his hands. எப்படி இருக்கும் How would that be? ஒரு நயவசனிப்பின் ஆவி A spirit of enticement, ஜனத்தை இழுக்கிற ஒரு ஆவி a spirit drawing people to himself, ஜனங்களை பாக்கெட் பண்ற ஒரு spirit a spirit where he gathers people to himself. அவங்கள்ட்ட போய் பேசுகிறது இப்படியா ஏரியா பிரேயரில் போய் அதை பேசுறது இதை பேசுகிறது அப்படி பேசுகிறது இப்படி பேசுகிறது ட்ரிப் அடிச்சு அங்கே போனால் இப்படி அவங்க வீடு அவங்க இப்படி இவங்க இப்படி இப்படிலாம் பேசுகிறீங்களா They go here and there, they speak in the area prayer about this and that person, they will go here and there. and that is how they speak to them enticingly ஒரு இடத்துல ஒரு area prayer in one place there was an area prayer ஒரு விசுவாசி a believer அவர் தான் ஏரியா பிரேயர் தலைவர் he is the leader of the area prayer நம்ம ஊழியக்காரங்களுக்கு எல்லாம் இப்ப பவர் இல்ல our servants of god have no power now அங்க ஒரு ஆள் இருக்கான் is one person there அவன நீங்க சொன்னீங்கன்னா நான் கூட கொண்டு வருவேன் if you tell me i will i can bring the person எந்த வீட்ல செய்வன இருந்தாலும் உடனே எடுத்துறாரு he will immediately remove any kind of witchcraft sorcery in any place ஆனா கொஞ்சம் காசு மட்டும் அதிகமா செலவழியும் but we need to pay him pay him a lot எப்படி இவர் ஏரியா பிரேயருக்கு அனுப்புனா சேல்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவா உன்ன அனுப்புன நானு இவர் sent as an area player இல்ல but he became an sales ah கடைசி என்ன ஆச்சு ஃபைனலி வாட் ஹேப்பன் அத கேட்டு கொஞ்சம் கொஞ்சம் வேற அப்படி இவர்தே சாஞ்சாங்க some people heard his words and he, they they took அது கடைசில ஒரு பெரிய பிரச்சனை ആയി நான் அசிஸ்டன்ட் பாஸ்டர் ஆகும்போது ஆண்ட வந்துச்சு uh finally it bloated up to be a big problem and it came to me when i யார் தெரியுமா You know who he brought, who was brought there? நம்ம ஊழியத்தை விட்டு போனவன் A person who left our ministry. அவன் எப்படி அவன் அந்த பொம்மையை எடுத்தான் செய்வனை எடுத்தான்னு சொன்னா You know how he took out the uh, uh, sorcery that was done? ஒரு கம்பெனில பொம்மை இன்னைக்கு செய்வனை எடுக்கிறேன்னு இருக்கான் He had gone to a company and said, I will take out the sorcery enchantment done here. They took him there. அவருக்கு ஃபீஸ் 25000 ரூபா He was paid 25,000 fees. Area prayer leader வந்து அதுல ஒரு பார்ட்னர் அந்த காசுல ஒரு இவருக்கு ஒரு commission area prayer leader is a partner there he will receive a commission from that money இப்ப அந்த கம்பெனில போய் இப்ப செய்வன எடுக்கணும் now he has to go and remove the sorcery of that company அங்க போன உடனே after having gone there இது என்னது கேமராவா கேமரா ஆஃப் பண்ணுங்க ஆவியானவர் கிரியே செய்ய மாட்டாருன்றான் he said is that a camera கேமராவுக்கு ஆவியானவருக்கு என்ன சம்பந்தம் is that a camera the spirit of the lord will not work if the camera is on அப்ப அங்க இந்து ஆட்கள் எல்லாம் வேலை செய்றாங்க there were hindus there அவங்க என்ன பண்ணாங்க ரைட் ஓகே ஆஃப் பண்ணுன்றான் They said immediately switch off the camera. Off பண்ணியாச்சு It was switched off. Off பண்ண உடனே இவர் போறாரு அங்க தோன்றாரு அங்க செய்வன் இருக்கு இங்க செய்வன் இருக்குன்னு தோன்றாரு He went here and there and dug the earth saying it is here and there. But it was switched இவன் on. கேமரா ஆன் பண்ணிட்டான் But he switched it on. இவர் சாக்ஸுக்குள்ள இருந்து ஒரு பொம்மை எடுக்கிறாரு He took a, a- a doll from his socks. உள்ள தூக்கி வைக்கிறாரு He put it in the earth. இதுக்கு தான் நம்ம ஏரியா பிரேயர் லீடர்ஸ் வந்து தலைவர்கள் பார்ட்னர்ஷிப்பு ஸ்பான்சர்ஷிப் எல்லாம் கொடுக்குறான் அவ ஏரியா பிள readers a partnership and sponsorship for him மனைவி புருஷன் மனைவி என்கிட்ட வந்தாங்க the husband and wife came to me அன்னைக்கு நைட்டே நான் பெங்களூர்ல இருந்து மீட்டிங் முடிச்சு போயிட்டு இருந்தேன் I was returning from Bangalore after meeting that night அப்பமே எனக்கு ரிப்போர்ட் வந்துச்சு I received a call out on this matter அங்க நான் எல்லாம் என்கொயரி பண்ணி கேதர் பண்ணிட்டே வந்தேன் I was gathering information about all this night centre pastor வண்டிலயே பேசினேன் that night on the way I was speaking to the centre pastor அன்னைக்கு நைட் அனௌன்ஸ் பண்ணிட்டோம் சபையை விட்டு எக்ஸ்கம்யூனிகேட் பண்ணிட்டான் Uh, yeah, that night he was announced to be excommunicated out of the church. இப்படி ஒரு ஆள் வி- சபைக்கே தேவையில்லை We do not need such a person in the church. அடுத்த நாள் புருஷன் மனைவியும் என் ரூம்ல வந்து உட்காந்துட்டாங்க Very next day, the husband and wife came to my room. நான் சொன்னேன் நீ ஏரியா பிரேயர் லீடர்ல இதை பேசினாயா I asked him, "Did you speak this in the area prayer?" உடனே மனைவி சொல்லுது நானும் டெய்லி கூட தான் போனேன் ஒரு இடத்துல கூட அவர் பேசல The uh, wife immediately said, "I accompanied him every day. He never spoke this word anywhere." நீ கொஞ்ச நேரம் வாய மூடு நான் இப்போ புருஷன்ட்ட பேசுகிறேன் ஏய் நீ பேசுனியா இல்லையா I asked him her to keep her mouth shut and I want to speak to the பதிலே husband. இல்ல He was silent. போதுமா போதுமா உண்மை என்ன What is the truth? நம்ம என்ன பண்றோம் What are we doing? இதெல்லாம் அப்சலோமின் spirit This is the spirit of Absalom. நயவசனம் Enticement சிரிக்கிறது பேசுறது to smile and laugh, உடனே முத்தம் கொடுக்கறது to give a kiss. அப்படி கட்டி பிடிச்சிக்கிறது We will embrace. எதுக்கு காஃபிக்காக சோத்துக்காகவா எதுக்கு whether it is for a coffee or for food what for ஆறாம் வசனம் verse 6 ரெண்டு சாமுவேல் 15 6 இந்த பிரகாரம் 5 6 எவனாகிலும் ஒருவன் அவனை வணங்க வரும்போது அவன் தன் கையை நீட்டி அவனை தழுவி முத்தம் செய்வான் இந்த பிரகாரமாக அப்சலோம் ராஜாவினிடத்தில் நியாயத்திற்காக வரும் இஸ்ரவேலருக்கெல்லாம் செய்து இஸ்ரவேல் மனுஷனுடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டான் மற்றவங்களை வந்து மனுஷிகமா நம்ம கவரவே கூடாது we should not humanly try to steal the hearts of others ஆவிக்குரிய ஜீவியத்துல தான் நாம இருக்கணும் we only have to be spiritual in our spiritual ராஜா life ஆகணும்னு ஆசை he wanted to be the king கடைசில ராஜா ஆயிட்டான் finally he was the king ஆனா அவன் செஞ்ச தப்பெல்லாம் நான் இப்போ சபையில சொல்ல முடியாது but i cannot openly tell all the mistakes that he committed ரெண்டு சாமுவேல்ல நீங்க போய் படிச்சு பாருங்க if you read through second samuel நிலவரம் என்ன what was the state now தன் தாயின் மறுமனையாட்டிகளோடு தவறு தவறு செய்தான் he uh, committed error with the con concubines of his அது mother வாழ்க்கையில பெரிய வீழ்ச்சியை கொண்டு வந்தது that brought a great fall in his life நீங்க பைபிள் படிச்சு பாத்தீங்கன்னா if you read through the bible 2 samuel பதினெட்டு பதினெட்டு வாசி second samuel chapter 18 verse 18 Absalom உயிரோடு இருக்கையில் என் பெயரை நினைக்க பண்ணும்படியாக எனக்கு குமாரன் இல்லை என்று சொல்லி ராஜாவின் பள்ளத்தாக்கிலே தனக்கென்று ஒரு தூணை நிறுத்தி அந்த தூணுக்கு தன் பெயரை தரித்திருந்தான் அவனுக்கு அவனுக்கு என்ன கிடையாது no what is not there for யார் கிடையாது what is not there குமாரன் இல்லை no son ஜெயஜீவியே இராது there's no victorious life சபையில விசுவாசியா இருப்பீங்க you might be a believer of the church உங்களுக்குள்ள பகையும் உங்களுக்குள்ள ஜென்ம சுபாவமும் தேவனை தேவனோடு ஐக்கியம் பரிசுத்தவங்களோட ஐக்கியம் இவைகளெல்லாம் இல்லை ஒரு நயவசனிப்பாக நீங்கள் இந்த சர்ச்சில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு குமாரன் இருக்க மாட்டான் if there is no uh, uh, if the, uh, you have no you have a hatred in you and if you have no fellowship with god and with the saints you have no son உனக்கு ஜெயஜீவன் கிடைக்காது you have no victorious life அவனுக்கு குமாரன் இல்லை he has no son ஆனா ராஜாவாகணும்னு ஆசை ஆசை ராஜாவாயாச்சு இப்போ அவனுக்கு பின்னால ஆள்றதுக்கு ஆள் இல்லையே Now he had the desire to be the king. He has become the king, but there's no one to follow him in rule. என்ன பிரயோஜனம் What is the profit? இவ்வளவு கஷ்டப்பட்டு ராஜாவாயிட்டு அவன் கடைசியில் பைபிள் சொல்லுகிறது அவனுக்கு குமாரன் இல்லை with so much of difficulty he became the king but there was no son the bible says அவன் தனக்கென்று ஒரு தூணை ஒரு சிலையை வச்சிட்டு வந்தான் he set up a pillow for himself கடைசில அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது finally how was his life சுத்தி சுத்தி சுத்தி கடைசில எந்த ராஜாவுடைய தாவீதினுடைய முகத்துல முத்தம் கொடுத்தானோ அவனுக்கு ஆப்போசிட்டாவே மாறிட்டான் he was wandering here and there and finally the the face of the king whom he kissed he became contrary to him தகப்பனுக்கு விரோதமாகவே எழும்பி விட்டான் he rose up against his own father சுத்தி சுத்தி தாவீதுக்கு விரோதமாகவே அவன் யுத்தத்தை தொடங்கினான் circumlocuting finally he became uh, he started war against david எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க how would that be ஒரு இன்சிடென்ட் தான் just one நான் திரும்பவும் அந்த பாயிண்ட்க்கு தான் நான் வரேன் i return to the same point ஒரு சம்பவம் அவனை கேசூருக்கு ஓடி போக வைத்தது ஒரு பெரிய வயலை கொளுத்து வைத்தது திருப்பி ஜனங்களை இழுக்க வைத்தது அதுக்கு பிறகு அவனுடைய வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா ஜெய ஜீவியத்தை இழக்க வைத்தது one incident made him him flee back to Geshur made him him entice the people make him made him lose his son finally finally he was lost of anything இப்போ நிலவரம் என்ன நவ வாட் இஸ் தி ஸ்டேட் யுத்தத்தில் கர்வாலி மரத்தில் தொங்கினான் in the battle he was hanging in the oak tree எப்படி இருக்கும் How would that be? நீங்க யோசிச்சு பாருங்க Just imagine நீ மறைவில் செய்த குற்றம் வெளியரங்கமாக உனக்கு பாதிப்பை கொண்டு வரும் your secret sins will outwardly uh, bring you a, a great harm. தேவன் எல்லாவற்றையும் காண்கிறார் God is watching everything. நீ யோசிச்சு பாருங்க You can imagine for one. அவன் ஒரு கோவேறு கழுது மேல வந்துகிட்டு இருந்தான் He was riding upon a mule, தலை முடி his hair avanukku hair style தான் romba mukkiyam his hair style was very important for him adha போட்டு iluthukitte இருக்கிற aalunga la நம்ம ஆளுங்க இருக்கான் there are people who keep on combing their hair நம்ம kuda color la podranga our people are also dyeing their hair avadha na isn't that true mundi vandu karuppu mattum தான் அடிச்சிட்டு இருந்தாங்க olden days they were only dyeing it black ipo enna vevera color la pudusu pudusa vandiruchu there so many new colors which have come pandringla are you also doing that எங்க இருக்கிற பெண்டிகாஸ்ட்ல இருக்கறியா எங்க இருக்கற are you in pentecost where are you இப்ப அந்த முடி என்ன நடந்தது கருவாலி மரத்துல தொங்கிடுச்சு it got caught in the oak tree தூக்கி தொங்க விட்டுருச்சு it got made him hang on the வெளிய எடுத்துட்டு தலைய சிக்க தட்டி எடுத்துட்டு வெளிய வர முடியல he could not uh, uh, remove his hair for being entangled அதுக்குள்ள யோவா வந்துட்டான் before that job was there சுத்தி நின்னு அடிச்சான் 10 பேர் நின்னு அடிச்சாங்க there were 10 people around him which smote him 10 மர்மனையாட்டிகளோடு பாவம் செஞ்சான் 10 பேர் அடிச்சாங்கன்னு யோ பாஸ்டர் டியூ சொல்லுவார் he pastor டியூ used to say he sinned with 10 concubines there 10 people smote him தன் தகப்பனுடைய 10 மர்மனையாட்டியோடு பாவம் செஞ்சதுக்கு அடையாளமாக 10 பேர் சுத்தி நின்னு அடிச்சு சாகடிச்சாங்க as a sign of the ten concubines he sinned with, uh, there were ten people who stood around him and smote him to death. ஆ, மறைமுகத்தில் செய்தது வெளியரங்கமாக அடி விழுந்தது What he did in secret was smitten openly. அப்சலமுடைய முடிவு உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமானது What a wo- great difficulty is the end of Absalom. ஆ, அவனுக்காக தாவீது அழுதான் Dav- uh, David, uh, he uh, cried for him. ஆ, தாவீது அழுதான் He lamented for him. எவ்வளவு நிர்பந்தமான ஒரு நிலவரம் What a miserable state. அழகான ஒரு பிள்ளைவன் He was a handsome boy. ஆக்சுவலா சாலமோனுக்கு இந்த போஸ்டிங் கிடையாது Solomon did not have this posting. இந்த போஸ்ட்டுக்கு ராஜாவா வர்றதுக்கு தா சாலமோனுக்கு எந்த தகுதியும் கிடையாது Solomon was never qualified as a king. ஒரு அழகும் கிடையாது ஒரு மண்ணும் கிடையாது He had no beauty, nothing. எல்லா இது அருமையான சான்ஸ் யார் ஒரு ஆளுக்கு தான் இருந்துச்சு All these uh, chances uh, belonged to only one Yarukuda? person. To whom? அப்சலோமுக்கு தான் இருந்துச்சு Only for Absalom. அம்னோனுக்கு இருந்துச்சு புத்தி கெட்டு செத்துட்டான் Amnon had it but his mind was spoiled he died Absalom தான் அந்த சான்ஸ்க்கு உள்ள ஆளு அப்சலோம் had this chance அதனால தான் அப்சலோமுக்காக தாவீத் அழுகுறான் புலம்புறான் நான் செத்து நீ புலச்சிருக்கலாம் அப்படிங்க David weeps and laments for Absalom. He says, I should have died and you should have been alive. எவ்வளவு நல்லா இருக்கும் நீ உயிரோட இருந்திருக்கலாமே ஆட்சியாவது ஆட்சி ஆளுக செஞ்சிருக்கலாமே If I would have died and you were alive, you could have at least ruled. எல்லாரும் கண்களை மூடுவோம் Let us all close our eyes. ஒரு சம்பவம் one incident தகப்பனை விட்டு பிரிச்சிருச்சு தேசத்தை விட்டு பிரிச்சிருச்சு தேவனை விட்டு பிரிச்சிருச்சு இந்த உலகத்தை விட்டே பிரிச்சிருச்சு one incident separated him from his father from the land from god and from this world also ஏதாவது ஒரு சம்பவம் உங்களுக்குள்ள கிடந்து கசப்பையும் வைராக்கியத்தையும் வேகத்தையும் கோபத்தையும் உண்டாக்கி ஜெபத்தை விட்டு பரிசுத்தத்தை விட்டு தெய்வீகத்தை விட்டு பரிசுத்தவாங்களுடைய ஐக்கியத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சபையை விட்டு பரலோகத்தை விட்டு உன்னை பிரித்து விடும் Is there any incident which is uh, rolling within you, which would separate you from uh, divine, from divinity, from God, from prayer, from, uh, from the saints, and finally from, uh, from this world too? குமாரன் இல்லை No son. ஜெயஜீவியம் நஷ்டப்பட்டு போயிடுச்சுன்னா என்ன பிரயோஜனம் What is the profit if your victorious life is lost? ஆனால் அந்த பெண்ணுக்குள்ள இருந்து வந்த ஆண் குழந்தை சகலத்தையும் ஆளும்படி மேலே போனது But the man child which the woman brought uh, uh, brought out, it went up to overcome everything. ஆனால் அப்சலோமுக்கு அப்படி பிறந்து போக பிள்ளை இல்ல But Absalom did not have any child to be begotten. ஒரு பிள்ளையும் இல்ல ஒண்ணு இல்லாம ஓட்டத்தை முடித்தான் Without any children, he finished his race. எல்லாரும் கண்களை முடி முழங்கால் படியிடுவோம் Let's all close our eyes, be on our இந்த knees. கூட்டத்தினுடைய இரண்டாவது பகுதி The second second part of this meeting uh, Absalom. absalom சமாதானம்னு பேர் இருந்தது சமாதானமே அவனுடைய வாழ்க்கையில் முடிவில் இல்லாமல் போய்விட்டது His name was peace, but there was no peace in his life at the end of his life. character மாத்துங்க Change your character. வருஷங்கள் போய்க்கொண்டே இருக்கு Years are rolling by. கோபத்திலையும் வேகத்திலையும் நாட்கள் போக வேண்டாம் Let not your days go in anger and hastiness. கிருபையிலையும் அபிஷேகத்திலையும் வருஷங்கள் போகட்டும் Let your years roll by with grace and anointing. ஜபத்திலையும் உபவாசத்திலையும் வருஷங்கள் போகட்டும் Let your years go in prayer and fasting. தாழ்மையிலையும் அன்பிலையும் நாட்கள் போகட்டும் Let your days go on with uh, humility and love. ஆ, ஜெய ஜீவம் இல்லாமல் ஓட்டத்தை முடிச்சிடாதீங்க Without an overcoming life, do not finish the course of your life. எல்லாரும் கொஞ்ச நேரம் கண்களை மூடி முழங்கால் படிடும் For a short while, let us all close our eyes, be on our knees. உங்களுக்குள்ள இந்த வசனங்களின் அடிப்படையில் என்ன குறை இருக்கிறது என்று ஆவியானவர் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறாரோ அதை இன்றைக்கு மாலையிலே பலிபிடத்தில் வையுங்கள் which is the spirit of the lord is pointing out to you which is a shortfall that is in you on the basis of this word of god place it on the altar this evening time 20 வருஷத்துக்கு முன்ன 30 வருஷத்துக்கு முன்னால உள்ள ஏதோ ஒரு சம்பவத்தை வச்சிக்கிட்டு நம்முடைய வாழ்க்கையே தெய்வீகத்தை நாம் கெடுத்துற வேண்டாம் let us not spoil our life our divinity because of some incident which took place 20 years or 30 years back ரெண்டு வருஷம் நாலு வருஷம் பழைய கதைகளை எடுக்க வேண்டாம் let us not to return the old stories saying 2 years and 4 years கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் god is with us தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார் if god is on our side who can stand against us ஒரே ஒரு இன்சிடென்ட் அவனுடைய வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமா நஷ்டப்படுத்தி கொண்டே வந்தது only one incident little by little brought a loss in his life அவனை பகைங்கனாய் மாற்றினது மேடம் ஹட் எனிமிட்டி கொலைகாரனாய் மாற்றினது மேடம் மர்டர் அவனை மறுபடியும் கேசூருக்கு ஓடி போக வைத்தது மேடம் ஃப்ளீ பேக் டு கெஷா अनेகருடைய விளைச்சலை எரிக்க வைத்தது made him burn the harvest of many மனுஷப்பிரிய மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் மாறினான் மேடம் எ மேன் ப்ளீசர் முகஸ்துதியை விரும்பினான் ஹீ டிசைட் ஃபார் சூப்பர்ஃப்ளூஸ் நயவசனி புள்ளவனாய் மாறினான் he was a man of enticement தகப்பனை துரத்தினான் finally he drew his father out அருவருப்புகளுக்கு இடம் கொடுத்தான் ஹீ கேவ் அருவருப்புகளுக்கு இடம் கொடுத்தார் he gave into abominations அவருடைய வாழ்க்கையில் தோல்வி உச்சகட்டத்துக்கு வந்தது he came to the summit of defeat in his life இப்பொழுது அவருக்கு குமாரன் இல்லை now he has no son அனாதியாய் தொங்கினான் he uh, hung as an orphan அனாதையாக தொங்கினான் he was hanging as an orphan யாரும் அவனுக்கு சப்போர்ட் பண்ண முடியல no one could support him அங்கேயே அடிபட்டு செத்தான் There he was smitten to death. நிர்பந்தமான முடிவு நமக்கு வர வேண்டாம் Let us not have this wretched and miserable ஜட்ஜ்மெண்டை end. நோக்கி நாம் போக வேண்டாம் Let us not head towards judgment. கிருபாசனத்தை நோக்கி போவோம் Let us run through the throne of grace. பட்டயத்தை நோக்கி போக வேண்டாம் Let us not head towards the sword. இரக்கத்தை நோக்கி போவோம் Let us run towards grace and mercy. வாயை திறங்க open your mouths தேவனை சமூகத்தில் அறிக்கையிடுங்கள் confess in the presence of god ஆண்டவரோடு நெருங்கி வாருங்கள் get closer to god ஏதோ ஒரு சம்பவம் உன்னை காயப்படுத்தி விட்டது if there is any incident which has wounded you அது உன் கிருபையை நஷ்டப்படுத்தி விட்டது made you lose the grace உன்னுடைய ஜெபத்தை நஷ்டப்படுத்தி விட்டது made you lose your prayer உன்னுடைய பிரதிஷ்டையை நஷ்டப்படுத்தி விட்டது made you lose your consecration உன்னுடைய உபவாசத்தை நஷ்டப்படுத்தி விட்டது has made you lose your fasting உன்னுடைய விழிப்பின் ஆவியை நஷ்டப்படுத்தி விட்டது has made you lose your spiritual vigilance உன்னுடைய முழங்காலை நஷ்டப்படுத்தி விட்டது made you lose your being on your knees உன்னுடைய சமாதானத்தை கெடுத்து விட்டது has lost your peace உன்னுடைய தெய்வீகத்தை கெடுத்து விட்டது it has also made a loss of your divinity உனக்கும் பரிசுத்தவான்களுக்குள்ள ஐக்கியத்தை கெடுத்து விட்டது it has cut off the fellowship with you and the saints உனக்கும் தேவனுக்குள்ள ஐக்கியத்தை கெடுத்து விட்டது it spoiled your fellowship with the Lord. ஓ தேவன் உன்னை நேசிக்கிறார் The Lord loves you. உனக்காகவே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் He is interceding on your behalf. ஹalleluya ஹalleluya முடிஞ்சால் கண்ணை மூடுங்க முடிஞ்சால் முழங்கால் போடுங்க முடிஞ்சால் அறி தேவ சமூகத்தில் நெருங்கி வாருங்கள் இருதயம் குத்தப்பட்டால் ஆண்டவரே இந்த இடத்துல இந்த இன்சிடெண்ட்லேருந்து நான் கெட்டு போயிட்டேன் சுவாமி என்னை மன்னிச்சிருங்க என்னுடைய பேச்சு சரியில்லை என்னுடைய நடவடிக்கை எல்லாம் நீங்களே சொல்லி நீங்களே தேவனோடு நெருங்கி வாருங்கள் Hallelujah, hallelujah, hallelujah, hallelujah. ஆமாம் இது அறிக்கையின் நேரம் உங்களுக்குள் உங்களுடைய இருதயத்தின் தன்மையை நீங்கள் உணர்ந்து சரிப்படுத்த விரும்பினால் அப்சலோமின் இந்த சம்பவங்கள் ஏதாவது உங்களுக்குள்ளிருந்து உங்களை தீட்டுப்படுத்தியிருக்கிறது நீங்கள் உணர்ந்தால் எழும்பி அறிக்கையிடலாம் ஆமாம் ஆமாம் அறிக்கை சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் உட்காருங்க முழங்கால் படியிடுங்க கத்துடைய வல்லமைக்காய் காத்திருக்கலாம் ஆமேன் ஜீசஸ் அன்றைக்கு எப்படி தேவன் அப்சலோமுக்கு ஒரு முடிவு உண்டு பண்ணினாரோ அதுபோல இன்றைக்கு நமக்குள்ளே போராடுகிற அப்சலோமின் வல்லமைகளுக்கு இன்றைக்கு தேவ சமூகத்திலே ஒரு முடிவு உண்டாகட்டும் ரீபாக்கா ராபாக்கா திராபாக்கா திராபாக்கா திராபானியா அந்த ஆவி அந்த அழகுபடுத்தும் ஆவி அந்த பகையின் ஆவி நயவசனிப்பின் ஆவி ஆமேன் ஹலலூயா இன்றைக்கு அப்சுலோமின் சுவாபங்களை நீங்கள் பலிபடத்தில் வைப்பது உண்மையானால் அப்சுலோமை தேவன் அழிப்பதும் உண்மை உங்கள் காயத்தை கத்தர் ஆற்றுவார் ஆமா நான் ஓப்பனாக சொல்கிறேன் சில சம்பவங்கள் என் மனசை விட்டு போக மாட்டேக்கு என் இறுதியை விட்டு விட்டு விட்டு போக மாட்டேக்கு என் தரிசனத்தை விட்டு போக மாட்டேங்குது அப்படி சொல்கிறவங்க எத்தனை பேர் இன்றைக்கு கத்தர் அதை மாற்ற வல்லமை உள்ளவர் ஆமேன் கத்தர் இன்றைக்கு உனக்கு ஒரு கிருப தருவார் ஒரு அபிஷேகம் தருவார் சிலுவை ரத்தம் உனக்கு ஒரு விடுதலை தரும் मजा नहीं आ रहा அந்த இன்சிடென்ட் எப்படி உன்னை விட்டு போகும் நீ மனுஷனாச்சே உனக்குள்ள தெளிவான அறிவு இருக்க எப்படி அது மறந்து போக முடியும் அதை எப்படி உன்னால மாற்ற முடியும் அதை எப்படி உன்னை விட்டு வேறோட பிடுங்க முடியும் அதுக்கு ஒரு வசனத்தை கத்துறது ஆவியானவர் நினைப்பூட்டுகிறார் நீ அதை எப்படி எடுக்கணும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாய் நடைபெறுகிறது எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க அப்பந்தான் இந்த சாத்தான் அழிக்கப்படுவான் ஹலலூயா ஹலலூயா ஆமேன் தேவன் அறியாமல் உனக்கு ஒன்றும் சம்பவித்தது இல்லை சம்பவிக்க போகிறதும் இல்லை தேவன் அறியாமல் உன் தலையிலிருந்து ஒரு முடி கூட கீழே விழாது அது தோல்வியோ ஜெயமோ நீ விசுவாசிப்பாயாக இன்றைக்கு அப்சுலோமின் ஆவி முற்றிலுமாய் சபையை விட்டு அகற்றப்பட வேண்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் எல்லாரும் முழங்கால் படிடுவோம் இது சுத்திரி கூட்டத்தினுடைய கடைசி போர்ஷனாக இருக்குது இந்த ஆறாவது கூட்டம் நம்ம லாஸ்ட் பகுதியில் இருக்கிறோம் எல்லாம் உட்காருங்க நீங்கள் ஏன் எழுப்புறீங்க சம்பந்தம் இல்லாமல் இப்பொழுது நீங்கள் தேவனுடைய சன்னிதானத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க கத்தர் காயங்களை மாற்றக்கூடியவர் ஒரு அற்புதம் இந்த மாலை வழியில் நடக்கும் உன்னோடு போராடின அப்சுலோமின் வல்லமை இன்றைக்கு அழிக்கப்பட்டு போகும் அது இனிமையில் இல்லை ஹலலூயா ஹலலூயா ஹலலூயா ஆமன் எதையும் மனசுல வைக்காதீங்க எல்லாத்தையும் பலிபீடத்தில் வைங்க அக்னி இறங்கட்டும் எதையும் நீங்க வீட்டுக்கு கொண்டு போகாதீங்க எல்லாத்தையும் பலிபீடத்தில் வைங்க ஆவியானவர் பார்த்துக் கொள்வார் கத்தர் பார்த்துக் கொள்வார் அமேன் அமேன் அமேன் அமேன் அமேன் அமேன் அமேன் சுடபலக்கரானியா ஹalleluya ஹalleluya ஹalleluya ஆமென் ஆம் அபிஷேகம் பெற்றவங்க உள்ள கொஞ்சம் ஆவியான ஒரு இடம் கொடுங்க கதவை திறங்க உங்களுக்குள்ள இடம் கொடுங்க அவர் உங்களுக்குள்ள ஒன்றை கிரிய செய்ய விரும்புகிறார் இன்னைக்கு உன்னை கொண்டு வந்ததுக்கு காரணமே உனக்கு ஒரு புதிய கிருபைக்காக ஒரு புதிய இருதயத்திற்காக ஒரு விடுதலை காத்து உன்னை கொண்டு வந்திருக்கிறார் ஹலலூயா ஹலலூயா ஹலலூயா ஆமாம் நான் மறுபடியும் சொல்கிறேன் எனக்கு இந்த கூட்டம் நடத்தினா அறகுறையாக விட்டுட்டு போகிறது எனக்கு பிடிக்கிறதே கிடையாது நான் எந்த கூட்டம் முடித்தாலும் ஆல்டர் கால் கொடுத்து கிளியர் பண்ணாமல் நிலையில் போனால் எனக்கு சமாதானமே உண்டாகாது கத்தரனைக்கு உன்னோட பேசியிருக்கிறார் ஏதோ ஒரு இன்சிடெண்ட் உன் வாழ்க்கையை சுத்தமாக திருப்பி விட்டுடுச்சு அதுலேருந்து உன் ஜபம் போயிடுச்சு உனக்கு ஜபம் அன்பு இல்லை உனக்கு தெய்வீகம் இல்லை உனக்கு பிரதிஷ்டை போயிடுச்சு ஒன்று ஒன்றா பிசாசு ஒன்ட்டு வந்து பிடிங்கிட்டான் ஆனால் இன்னைக்கு கத்தர் உன்னை நேசிக்கிறார் அந்த இன்சிடெண்ட்டை இன்னைக்கு பலிபடத்தில் வச்சிடுற இனி உன் சிந்தையில் அது வராது அதனால உள்ள பாதிப்பு இனிமே உனக்கு உண்டாகாது கத்தர் ஒரு ஜெயம் தர போகிறார் அந்த ஜெயத்தை பெற்றுக்கொண்டே எழுபு Hallelujah! கொடி ஏற்றுகிறார் ஆவியானவர் கொடி ஏற்றுகிறார் வீட்டினாஸ் Hirabara. Hirabariya. Haydi Minama. என்றென்றுமாக என் கிருபை காட்ட கொண்டேன் உன்னை இம்மண்ணில் பிரித்து என்றென்றுமாக என் கிருபை காட்ட கொண்டேன் உன்னை இம்மண்ணில் எங்கு போய் காட்ட கொண்டை உன்னை என் எங்கு போய் காட்ட கொண்டை உன்னை என் மண்ணை உன்னை உன்னை நான் உன் தந்தை தந்தை நீங்கள் இந்த கூட்டத்தில் தேவனை காணாதவர் போல அமர்ந்திருக்கலாம் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாதவர் போல இருக்கலாம் ஏதோ ஒரு அந்நியனை போல நீ அமர்ந்து விட்டு போகலாம் இன்றைக்கு கத்தர் உன்னோடு பேசுகிறார் நான் உன்னை விட மாட்டேன் என் கரம் உன்னை விடாது என் கரம் உன்மேல் பாரமா இருக்கும் நான் செய்ய நினைத்தது தடைபடாது நான் உன்னை விட மாட்டேன் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் நான் உன்னில் கொண்ட நோக்கத்தை நிறைவேற்றியே தீருவேன் என்றென்றுமாக என் கிருவை காட்ட கொண்டே நுண்ணை பேட்டு ஒரு அபிஷேகத்தோடு முடிப்போம் தந்தை நான் உன்னை விடுமே அவன் தந்தை நான் دیرانے دیر எத்தனையோ விபத்துகளில் நான் உன்னை தப்புவித்தேன் எத்தனையோ ஆபத்துகளுக்கு நான் உன்னை விளக்கினேன் எத்தனையோ மரணத்துக்கு நான் உன்னை விளக்கினேன் எத்தனையோ விழுகைக்கு நான் உன்னை விளக்கினேன் நீ அதை உணர்ந்தாயோ இல்லையோ என் கண்கள் உன்மேல் பதிக்கப்பட்டிருக்கிறது நான் தான் உன்னை நடத்தி கொண்டிருக்கிறேன் நானே உன்னை உயர்த்தி கொண்டிருக்கிறேன் நானே உன்னை கனம் முடியாக போராடி கொண்டிருக்கிறேன் நான் உன்னை மறந்து விடவில்லை நான் உன்னை வெறுத்து விடவில்லை இஸ்ரவேலே நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்னரு மகனே காப்பேனே உன்னை நான் என்னரு மகனே காப்பேனே உன்னை நான் உன் தந்தை நான் உன்னை விடுனே தந்தை நான் கத்தடைய சமூகத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஆவி ஆவியானுடைய செவாடுதலுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் இந்த ஆறாவது கூட்டத்தையும் கத்தர் பொருட்படுத்தப்படி நாலு ஸ்தோத்திரம் பண்ணுவோம் மீதி உள்ள கூட்டங்களை தெய்வம் பொருட்படுத்த முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம் முழு சபையும் கத்தர் பரிசுத்தமாக்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம் கிறிஸ்துவின் நாளுக்கென்று தகுதிப்படுத்த முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம் எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஜோம் ഞങ്ങളെ നേശിക്കുന്ന ആണ്ടവരെ ആശ്രയിക്കപ്പെട്ട മടമയും സമത്വക്ക് അന്യൻ്റെയോടും സ്തോത്രിക്കുന്ന ആണ്ടവരെ இந்த மூன்று நாள் கூட்டங்களில் ஆவியானோட வல்லமை வெளிப்பட்டதுக்காக ஸ்தூத்திரம் ஆண்டவர் ஆவியானோட மகிமை எங்களிடத்தில் வெளிப்பட்ட தயவுக்கு அவங்க ஸ்தூத்திர ஆண்டவரை நீர் எங்களோடு பேசினதா நம்முடைய கிருவில வார்த்தைகளுக்காய் கிருவில வசனங்களுக்காய் நெஞ்சோடு ஸ்தோத்திரிக்கிறோம் எங்களை சுற்றி இருக்க முடியாது பரிசுத்தமாக்க முடியாது எங்களை நேசித்த நேசத்துக்காய் நெஞ்சோடு ஸ்தோத்திரிக்கிறேன் கத்தாவி இந்த நாளிலும் கூட எங்களோடு பேசினீரே கத்தாவி இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் தேவனை தரிசிப்பார் என்று கத்தர் எங்களோடு பேசினீர் எங்களுடைய இருதயத்தில் கத்தாவி ஆண்டவரை நீர் விரும்புகிற ஒரு பரிசுத்தத்தை சுத்த ஜீவித்தை எங்களுக்குள்ளே கட்டிட முடியாது நாங்கள் வேண்டிக் கத்தாவே ஆண்டவரே முக ஸ்தோத்திரம் இருதயமோ மகா திருக்குள்ளதும் கேடுதல் என்று சொல்லப்படுகிற கத்தாவே இந்த கேடான இருதயத்தை மாற்றுகிறவர் நீர் ஆண்டவரை இந்த கேடான இருதயத்தை கத்த பரிசுத்தமாக்குற கத்தர் ஆண்டவரை எங்களுக்குள்ளே கத்தாவே ஆண்டவரை சதையான இருதயத்தை தந்து புதிய இருதயத்தையும் புதிய ஆவியும் கட்டிடவேன் சொல்லியிருக்கிறீரே கத்தாவே ஆவியானவரே தாவி சொன்னது போல சுத்த இருதயத்தை எனக்குள்ள சிருஷ்டியும் அவன் சொன்னது போல எங்கள் ஒவ்வொருவருக்குள்ள நம்முடைய சுத்த இருதயத்தை சிருஷ்டித்து எங்களை பரிசுத்தமாக்கி உண்மை போல மாற்றும்படியாக ஆவியாண்ட கரத்தில் எங்களை தாழ்த்து ஒப்படைக்கிற ஆண்டவரே சுத்த ஆவியானவரை எங்களோடு கூட எங்களை வழிநடத்த முடியாது என்று கேளுங்க தாவே ஆண்டவரே நாங்கள் கேட்ட துறந்த அப்சலாமின் ஆவி எங்களை ஒருவருக்குள்ளேயும் கிரியசி அதோடைய கத்தர் பாதுகாக்க முடியாது என்று கேளுங்க தாவே ஆண்டவரே எனக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே அவன் அழகுள்ளவனாக இருந்தான் ஆண்டவரே அவனால் தன்னை கெடுத்து கொண்டான் ஆண்டவரே கத்தாவே எனக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே கத்தாவே அவனுக்குள்ள ஒரு கத்தாவே ஆண்டவரே பழிவாங்குற ஆவி ஆண்டவரே குலவாதகத்தின் ஆவி அவனுக்குள்ள இருதயத்தில் இருந்த வஞ்சகமான இறுதி அவனுக்குள்ள இருந்தது கத்தாவே அந்த இறுதி எங்களுக்குள்ள ஒருவருக்குள்ளேயும் வேண்டாண்டவரே கத்தாவே எமக்கு ஸ்தோத்திரம் நாங்கள் ஒருவர் என்றால் விளைச்சலை கெடுத்து போட்டான் ஆண்டவரே நாங்களும் கூட ஒருவரும் ஒரு விளைங்கிடங்களில் ஜீவித்தின் ஆவிக்குரிய ஜீவத்தை விளைச்சலை கெடுத்து விடாத சத்துரு கிரீசியாதவனை கத்தர் எங்களை காக்க முடியாக வேண்டிக்கிறார் ஆண்டவரே கத்தாவே கிறிஸ்தோத்திரம் ஆண்டவரே தன் தன் பக்கமாய் ஜனத்தை அவன் சேர்த்து கொண்டான் ஆண்டவரே கத்தாவை சத்தாப்புடைய மஞ்சத்தை அவன் தீட்டுப்படுத்தினான் ஆண்டவரே அவன் பரிசுத்தத்துக்கு அந்நியனாய் போனான் ஆண்டவரே அந்த நிலவர் எங்களை ஒருவருக்குள்ளே வராதவன் எங்களை பாதுகாக்கணுமே கடைசியாக ஆண்டவரே அவன் கத்தாவை ஆண்டவரே ஒருவரும் விடுவிப்பார் இல்லாமல் ஆண்டவரே அவன் பத்து பேரை கொண்டு அவன் மாண்டு கொண்டான் ஆண்டவரே அந்த நிலவர் எங்களை ஒருவருக்குள்ளே வர வராதபடி இந்த அப்சலோமின் நிலவரம் எங்களை ஒருவருக்குள்ளே வராதபடி அந்த நாவி பழி வாங்குற ஆவி நயவசப்பின் ஆவி எங்களை ஒருவருக்குள்ளையும் கிரியை எங்களை காக்க முடியாத வேண்டிக்கிறோம் ஆவியானவரே தொடர்ந்து எங்கள் மத்தியில் கிரிசி வசனத்தை கேட்டு எங்களை ஒவ்வொருவருக்குள்ளையும் ஒரு சுத்த இதயத்தில் நன்மன சாட்சியும் தந்து எங்களை இன்னும் கத்தர் பரிசுத்தமாக்கி உண்மை போல மாற்றும் கேட்ட ஒவ்வொருவருக்குள்ளையும் கத்தாவே சுத்த இதயத்தை நன்மன சாட்சியும் தாரும் தொடர்ந்து மட சமூகம் கொடுக்கணும் தேவ சமத்தில் வந்து மக்களை எல்லாம் ஆசீர்வித்து அனுப்பும் எல்லா துதிக்கு நம்ம எடுத்துக்கொள்ளும் தொடர்ந்து நடக்கிற கூட்டங்களெல்லாம் நீர் நடத்தி ஆசீர்வதி ஏ യേശുവിൻ നാമത്തിൽ വേണ്ടിക്കുള്ളവരും പിതാവേ നമ്മുടെ കത്രാകെ യേശു കൃഷ്ണൻ കൃപയും പിതാവാകി ദേവന്റെ അൻപ പരിശുദ്ധാവിൻ ഐക്യമും നമ്മുടെ സകല പരിശുദ്ധ മകളുടെ കത്രാകെ യേശു മഹിമയിലെ വെളിപ്പെടുമട്ടും ഇരുപ്പതാക ലേലുയാ